الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته تسليما كثيرا كثيرا ما بعد وقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ضرب الله مثلا قرية كانت آمنة مطمئنة يأتيها رزقها رغدا من كل مكان فكفرت بأنعم الله فأذاقه الله لباس الجوع فأذاقه الله لباس الجوع والخوف بما كانوا يصنعون صدق الله العظيم புகழுக்கு சொந்தக்காரன் பரிபாலிப்பவன் நித்திய ஜீவன் போஷிப்பவன் ஏகன் அல்லாஹ் சுபானுவத்தாலாவை போற்றி போகிறார் மனிதன் நேரான சீரான பாதை அடைந்து ஈருலகிலும் வெற்றி பெற்று உயர்ந்தரமான சோனத்திலே கூடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தன்னுடைய காலங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காகவே தியாகம் செய்த எனது உயிரிழமையாக மஹமத் முஸ்தபா சலல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹசரத் சுருல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுடைய சுனத்தான வாழ்க்கை நெருகலை பேணுதலுடன் எடுத்து நடக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பெயரிலும் அல்லாஹ் சலாத்தும் சலாமும் சொல்வானா அல்லாவுடைய இல்லத்தில் எஸ்காவுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அன்பு நல்லடியார்கள் மனிதனுடைய உயர்வு கண்ணியம் கேவலம் தோல்வி வெற்றி சொர்க்கம் நரகம் அனைத்தையும் அல்லா சுபானுவசாலா அவனுடைய ஏவல் விளக்கல்களை உள்ளடக்கி வைத்திருக்கிறான் ஏவல்களை எடுத்து நடந்து இன்மேலும் மறுமையிலும் நன்மாராயம் பெற்று சோனப்பதிகளை தனதாக ஆக்கிக் கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசிகத்தும் செய்து கொள்கின்றேன் நரகத்துக்கு பலியாகாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் பிற உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன் மனிதன் தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில படைக்கப்பட்டவன் அந்த இரண்டு நிலைமையில இருந்து தன்னை கட்டுப்படுத்துவதை தான் அல்லாஹ் சுபானுவத்தால எதிர்பார்க்கிறான் அதற்குள்ளே தான் சோதனையையும் ஏற்படுத்தினான் الإنسان மடத்தனமும் இருக்கிறது அத்துடனே தவறும் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் மறதியிலையும் பிணைக்கப்பட்டிருக்கிறான் இந்த மறதி தான் ஹசரத் ஆதம் அலஹி சலாம் அவர்களை இந்த உலகத்துக்கு வர செய்தது என்பதன நானும் நீங்களும் வெளிரங்கமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடு அல்லா சுபானுடைய தக்கதீர் கலா கதிர் அதிலேயே ஒன்ற ஒன்றை தீர்ப்பு செய்து வைத்திருப்பான் என்றாலும் கூட அதிலே அதிலே எனக்கும் உங்களுக்கும் உதயமாக முடியாது மாற்றமாக நானும் நீங்களும் அந்த மரதி தான் அவர்களை இந்த உலகத்துக்கு வர செய்தது பல வருட காலங்களாக அல செய்தது இறுதியிலே அல்லா சுபானு வசாலா மூடிய பாதையை மீண்டும் திருப்பிக் கொடுத்தான் அவ் பொருத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் இந்த அடிப்படையில் நாமும் சில வழிகளில் மூடப்பட்டிருக்கின்றோம் தடுக்கப்பட்டிருக்கின்றோம் அவைகளை திறந்து கொள்வது ரம்பு சுபகன் தாலாவுடைய பொருத்தம் பெற்ற அவனிடத்திலே நிரங்கிக் கொள்வது தான் புத்திசாலித்தனமாக இருக்கின்றது ஒவ்வொரு கலியும் ஜும்மாவுடைய வாரங்களும் ஒவ்வொரு நேரங்களும் படிப்பினைகளும் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில திருப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அவ்வாறு இல்லையெனில் நாடும் நீங்களும் இந்த உலகத்துக்கு வந்தது தீன் என்பதன அறிந்து கொள்ள வேண்டும் அத்துடனே வீணுக்காக அனுப்பவில்லை என்ற எச்சரிக்கையும் செய்து கொண்டே இருக்கின்றான் இதனால தான் அலஹி வசல்லம் அமால்களின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் வானங்கள் பூமிகளில் விடவும் விஷாலமான அல்லாஹ் சுபானுடைய சொர்க்கம் மற்றும் பாவம் மன்னிப்பும் உங்களுக்காக வேண்டித்தான் காத்துக் கொண்டிருக்கின்றது இவைகளை எல்லாம் விட்டு விட்டு எதை பார்க்க எதிர்பார்க்கிறீர்கள் யா அபாதர் இந்த மக்கள் என்னுடைய வழிபாட்டை விட்டுவிட்டு அதில் சசுலாவுடைய ஹதீஸ் தான் அல்லாஹ் சுபானுவத்தாலா பேசுறான் நபியுடைய நாவிலே இந்த மக்கள் அல்லாஹ் சுபானுவத்தாலாவுடைய வழிபாட்டை விட்டுவிட்டு துனியாவுடைய மோகம் கொண்டு இறுதியிலே முசுகியா இவர்களை வழிகேட்டில் ஆழ்த்தும் செல்வத்தையா செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்குள்ள தான் எத்தனை பாவங்கள் இதற்குள்ள எத்தனை மாறுபாடுகள் இதற்குள்ள எத்தனை அல்லா சுபானுடைய கட்டளைகளின் முறியடிப்பு சிந்திப்பதில்லையா இந்த எதிர்பார்ப்பின் இறுதி முடிவு அவர்களை கைசேதத்தில் ஆழ்க்கும் என்பதனை யோசிப்பதில்லையா அல்லது இவர்கள் பாவம் செய்து இறுதியில ஒரு வறுமையை எதிர்பார்க்கிறார்களா அந்த வறுமை இவர்களை மறதியில் ஆழ்த்திவிடும் காதல் சிலர்கள் வறுமையில் சோதிக்கப்படும் பொழுது காப்பீர்களாகவும் மாறிவிடுகின்றார்கள் எதுவரைக்கும் இந்த மறதி எதுவரைக்கும் அவர்கள் இந்த மறதியிலே ஈடுபட்டிருப்பார்கள் முன்சியா ஒரு மறதி ஏற்பட போகின்றது அதுதான் வறுமை அந்த நேரம் அவர்கள் ரபு சுபகன் வசாலாவை சம்பூர்ணமாக மறந்து விடுவார்கள் அவருடைய பக்கர் வறுமைக்கு என்ன வழி அதிலிருந்து விடுவிப்பதற்கு என்ன மார்க்கம் என்பதை தான் தேடிக்கொண்டிருப்பார்கள் மென்மேலும் மருதியிலே ஆளக்கூடியவர்கள் இறுதியிலே பக்கர் அதாவது குப்பர்லே போய் விழுந்து விடுவார்கள் என்பதனையும் அவர்களிடத்துல கேள்வி கேட்கும் முழு மனித சமுதாயத்துக்கும் உணர்த்துகின்றார்கள் அவ் இல்லை இந்த ரெண்டிலிருந்து தப்பினாலும் கூட இவர்கள் பசாதில் ஆழ்த்தக்கூடிய நோயையா எதிர்பார்க்கின்றார்கள் ஆரோக்கியத்தை எப்பொழுது பயன்படுத்திக் கொள்வது ஆரோக்கியம் அவர்களை விட்டும் நழுவி போய்கொண்டிருக்கிறது அந்த ஆரோக்கியத்தில் பாவம் புரிவதா பிரபு சபானுடைய கோபத்தையும் சாபத்தையும் சம்பாதித்துக் கொள்வதா ஒரு நாள் வரப்போகின்றது அவர்கள் பயங்கரமான நோய்க்கு உள்ளாக்கப்படுவார்கள் அன்று போல் இன்று சஜிதாவுக்கு புரிய முடியவில்ல கதிரிலே தொழும் நிலைமை ஏற்பட்டு விட்டது ரொக்கூல கியாம்ல நீண்ட நேரம் நிற்க முடியல இப்படி இறுதியிலே ஒரு தள்ளாடும் வயதுக்கு அவனை நாம் தட்டுவிடுகின்றோம் அந்த தள்ளாடும் வயது அறிந்திருந்த அனைத்தையும் மறந்து விடுவான் எதுவுமே அறியாதவனாக சிறுப்பிள்ளையை போல உலர ஆரம்பித்து விடுறான் இப்படியான ஒரு மரலன் முக்னிதா ஹரிமன் முக்னிதா அதன் பின்னால் வரக்கூடிய ஒரு தள்ளாடும் வயதையா இவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அவு மௌசன் முஜிஹிதா இல்லது இந்த பாவங்கள் இவனை திடீரென்று மரணத்துக்குத்தான் தயார் செய்கிறதா அல்லது ஒரு நாள் வரும் அது தஜ்ஜாலுடைய வருகையை எதிர்பார்க்கிறீர்களா இந்த ஒன்றுக்கேனும் முகம் கொடுக்காவிட்டாலும் கூட நீங்கள் அந்த கணம் உயிரோடு இருந்தால் அந்த சந்தர்ப்பம் உயிரோடு இருந்தால் தஜ்ஜாலை சந்தித்தே தீர்வீர்கள் இன்னகும் எதிர்பார்க்கப்படக்கூடியவர்களில் இந்த தஜ்ஜாலை போல மோசமானவன் எவனுமே கிடையாது அப்படியும் இல்ல நீங்கள் அவிசா அத்த ஹியாமத்து நாளை எதிர்பார்க்கின்றார்களா அதுகாவா அமர் ஹியாமத்து நாள் மிகவும் பீதி உடையது பயங்கரமானது இடுக்கத்தில் ஆழ்த்தக்கூடியது கசப்பானது அது இனிமையாக இருக்க மாட்டாது அந்த இனிமையை தேடிக் கொள்வதற்கு பாவத்தை விட்டுவிடுங்கள் ஒமாஃபி துன்யாவல்லாகிறா ஷருன் வதாஉன் இல்லாவா சபபுகு அத்துணு கூறுகிறார்கள் கிதாபுகளில் எழுதுகின்றார்கள் துனியாவிலையும் ஆசிராவிலையும் ஏதேனும் ஒரு கெடுதி உனக்கு ஏற்படுவதாக இருந்தால் துனியாவில் உனக்கு ஒரு நோய் நீடிப்பதாக இருந்தாலும் கூட இல்லா வசமுகு அத்துணூபுவல் மகாசி உன்னுடைய பாவங்கள் மாறுபாடுகள் இவைகள் தான் அதற்கு காரணம் இதன் காரணமாக தானே ஹசரத் ஆதம் அலஹி சலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் இபிலிஸ் மின் மலக்கூச்சி சமாவாஸ் இபிலிஸ் வானுலகத்தில் இருந்தான் பெரும் அந்தஸ்துடையவனாக இருந்தான் மார்களுக்கு கற்றுக் கொடுத்தான் முகரபீனான மலக்குகளுடனும் அபுரார்களான நல்லோர்களுடனும் அவன் இருந்த காலம் ஏராளம் பதினாலாயிரம் வருடங்கள் பதினாலாயிரம் வருடங்கள் அவன் அரிசை சுற்றி தவாப் செய்தவன் என்றாலும் அவனுடைய கலா கதிர் வேறு விதமாக அமைந்தது காரணம் அவன் ரொம்ப சுபானுவ தாலாவுக்கு வழிபட தான் ஷைதான் இபிலி என்று சொன்னாலே மையமின் ரஹ்மத்தில்லா அல்லாஹ் சுபானுடைய அருக்கொடையை விட்டும் நம்பிக்கை இழந்தவன் நிராசை அடைந்தவன் இந்த அடிப்படையில் எத்தனை கூட்டங்கள் எத்தனை நபிமார்களுக்கு முன்னாலேயே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் காரணம் அவர்கள் பாவத்தை விரும்பியது மனோ இச்சைக்கு முதலுரிமை கொடுத்தது அவர்களுடைய கூட்டம் அந்த வெள்ள பிரளயத்திலே மூழ்கடிக்கப்பட்ட காரணமும் அவருடைய மனோ இச்சையும் பாவம் தான் தொடர்ந்து வீசக்கூடிய அந்த காற்று பயங்கரமான சேட்டையை செய்து முடித்ததும் பாவத்தின் காரணமாகத்தான் சமயத்தில் மலாய்கத்து நபாக அந்த பூமி லூத் அலஹி சலாம் அவர்களுடைய கவுன் வசித்து வந்தது உயர்த்தப்பட்டது வானம் வரைக்கும் பூமியில இருக்கும் நாய்கள் குலைக்கும் சத்தத்தில் கூட மார்கள் கேட்டார்கள் சும்மா கபலகுல்லாஹு அலைகிம் அல்லா சுபகன் அவர்களை கல்லபகுல்லாஹு அலைகிம் அவர்களை அப்படியே திரட்டி அழித்ததும் அவர்களுடைய பாவங்கள் மிகைத்ததினால தான் அவர்களுடைய கூட்டத்துக்கு அல்லாஹ் சஹபல் அதா அந்த மேகத்தினுடைய வடிவத்தில் வேதனையை அனுப்பினான் கல்லுழல் அது மழை பொழிவிப்பதற்கு ஆயத்தமாகிறது என்ற அடையாளத்தை காட்டியதும் நீண்ட நாள் மலையிலே நடைவதற்கும் ஆனந்தம் பெறுவதற்கும் உச்சைகளை பூர்த்தி செய்வதற்கும் மென்மேலும் சந்தர்ப்பம் விட்டது என்ற எண்ணத்துடன் அவர்கள் வெளியிலே வந்தார்கள் அல்லாஹ் சுபானுவசாலா அவர்கள் செய்த அந்த அழுவையின் அளவை நிறுவை பாவத்தின் காரணமாக அவர்களை அழித்து விட்டான் இந்த அடிப்படையில கடியமானவர்களே எந்தெந்த அழிவுகள் எல்லாம் உலகத்திலே ஏற்பட்டதோ அவைகள் அனைத்தும் தான் இருக்கும் அந்த நிலைமையிலிருந்து தன்னை மாற்றிக் கொள்வதற்கு விரும்பாததினால் கலப்பற்ற சௌபாவை செய்து அல்லாஹ் சுபகன் இடத்துல நெருங்காததனால் இன்றைய இந்த தலையங்கம் என்னையும் உங்களையும் எப்பவும் சுழலி கொண்டே இருக்கக்கூடியது நாடு நீங்களும் தவிர்ந்தாலும் கூட உடலோடு வந்து ஒட்டி கொள்ளக்கூடியது இன்று சிலர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தினா செய்வது தான் பாவம் வட்டி வாங்குவது தான் பாவம் இன்னொரு உயிரை கொலை செய்வது தான் பாவம் இல்லை நானும் நீங்களும் தப்ப முடியாது எத்தனையோ பாவங்கள்ல மூழ்கி இருக்கின்றோம் அதுல இருந்து விடுதலை பெறாத வரைக்கும் நானும் நீங்களும் இவ்வாதத்துடைய இன்பத்தை காண மாட்டோம் இதனால தான் அத்துனூபு அல் மகாசி மா அல்லத் இல்லா அஹ்ல கத்தா துனூப் மகாசி பாவங்களும் மாறுபாடுகளும் எங்கே நடக்கின்றதோ அங்கே அழிவு வந்தே தீரும் வலா பி குலூபின் இல்லா அமசா எந்த உள்ளம் அந்த பாவத்தை விரும்புதோ அந்த உள்ளத்தை பாவம் உருளாக்கிவிடும் வலாபி அஜிசாதின் இல்லா அஜபஸ்ஹா எந்த உடல் அந்த பாவத்தை விரும்புமோ அதுல இன்பம் காணுமோ அது நிச்சயமாக வேதனையை அடைந்தே தீரும் வலாபி உம்மத்தின் இல்லா அதல்லா எந்த கூட்டத்துல எந்த உம்மத்துல அந்த பாவம் நடக்குதோ அந்த கூட்டத்தினர் நிச்சயமாக இழிவாக்கப்பட்டு கேவலமாக்கப்பட்டே தீர்வார்கள் இன்று எத்தனை கூட்டம் கேவலமாக்கப்பட்டார்கள் அவருடைய பிரஸ்தாபங்கள் குரானிலே அவ்வப்பொழுது நாம் ஓதியும் கூட அதனை கூட இன்னும் படிப்பினை பெறவில்லை எச்சரிக்கை உங்களுக்கும் அது வந்து நேரும் என்கிறதை அல்லாஹ் மகனுவசாலா மௌதிவாக்களின் மூலமாக அந்த உபதேசங்களின் மூலமாக எங்களுக்கு உணர்த்துகின்றான் மேலும் எந்த நப்சு பாவத்தை விரும்புதோ அந்த நப்சை அந்த ஆத்மா ஆத்மாவை அந்த பாவம் பசாஜில் போட்டுவிடும் வீணாக்கிவிடும் இதனால் தான் ஹசரத் அலி அலி அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் மானதுல பலா உன் இல்லா பலா இல்லா பி சௌபத்தின் எந்த ஒரு வேதனை ஒரு கூட்டத்துக்கு இறங்குகிறதோ ஒரு சமூகத்துக்கு பீடிக்கப்படுகின்றதோ அது அவருடைய பாவங்களின் மூலமாகத்தான் நடக்கின்றது மேலும் சௌபாவை கொண்டே ஒழிய வேற எந்த காரணத்தை கொண்டும் அந்த பாவத்திற்குரிய தண்டனை உயர்த்தப்பட மாட்டாது இதா அல்லாஹ் மகனுவத்தாலா எங்களை விழிப்புணர்வுக்கு கொண்டு வருகின்றான் ஒரு கவிதையில கூட சொல்லப்படுகின்றது அடியானே உனக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை எண்ணிப்பார் ஒன்று உடல் ஆரோக்கியம் என்ற அருட்கொடையில் இருப்பாய் இல்ல பெருத்த செல்வம் என்ற அருட்கொடையில் இருப்பாய் குழந்தை பாக்கியம் என்ற அருட்கொடையில் இருப்பாய் உடல் ஆரோக்கியம் என்ற அருட்கொடையில் இருப்பாய் மேலும் செல்வாக்கு ஆள்பலம் குலபலம் ஆட்சி பலம் ஆயுத பலம் அதிகார பலம் என்று ஏதேனும் ஒரு நியமத்துல நீ இருந்து கொண்டிருப்பாய் அப்படி ஏதாவது ஒரு நியமத்துல அந்த நியமத்தை பேணி பாதுகாத்துக்கொள் அதை வீணடித்து விடாதே சக்தி அந்த ஆற்றல் என்ற நியமத்து உனக்கு இருக்கின்றதா பாவத்தை செய்து வீணாக்கி கொள்ளாதே நிச்சயமாக துனூப் பாவங்கள் அந்த நியமத்துகளை நீக்கிவிடும் என்கிறதையும் அங்கே ஹசரத் அலி அலி அல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள் மேலும் ஹசரத் இக்ரிமா அலி அல்லாஹு அவர்கள் எங்களுக்கு எச்சரிக்கை செய்தாற் போல் சொல்கின்றார்கள் وقال إكرما جواب الأرض وهوامها وحتى الخنافس والأقارب பூமியில இருக்கக்கூடிய மிருகங்களும் ஊர்வனங்களும் விச ஜந்துக்களும் மேலும் புழு பூச்சிகள் உட்பட கொன்பசாக்கள் வண்டுக்கள் அல் அல் அகாரி செயல்கள் நட்டுவ கோழிகள் கூட எப்போலூன கூறுகின்றது முனி அல் கசருபி பணி ஆதம் ஆதமுடைய மக்கள் செய்யக்கூடிய இந்த பாவத்தின் காரணமாக எங்களுக்கு மழை தடுக்கப்பட்டு விட்டது லவ்லல் இபாது ருக்க இன் والبهائم رتئ والصبية روع يسب الله العذاب سبا سبا இந்த மிருகங்களின் காரணமாக தானே அல்லாஹ் சுபானுவத்தாலா எங்களுக்கும் மழையை பொழியிருக்கின்றான் பாவிகளே உங்களினால் நான் இந்த மழையை மிருகங்களுக்கும் தடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாகி விடுகிறீர்களா எச்சரிக்கை பெற்றுக் கொள்ளுங்கள் தாயின் மார்பிலே பால் குடிக்கும் பாவமறியாத மலலை இல்லை என்றால் பூமியிலே வல்பகா இமுருத்தின் ஊர்ந்து திரியும் மிருகங்கள் குழு பூச்சிகள் அது விச ஜந்துக்களாக இருந்தால் என்ன இவைகளும் இல்லை என்றிருந்தால் இந்த தலைப்பாகைகளை கட்டிக்கொண்டு வாலிபத்தை உருக்கி ஊத்தி கொரானுக்கு தன்னை அர்ப்பணித்து உஸ்தாத்மார்களுக்கு முன்னால காலை மடித்து தன்னுடைய பொன்னான காலத்தை கழிக்கின்றார்களே பாவங்கள் மிகவும் குறைவாக நடக்கின்றதே இப்படியா கொண்ட மதாரிசுகளுடைய இந்த வாலிபர்களும் இல்லை என்றால் யசுபுல்லாஹுல் அதாப சப்பன் சப்பா வேதனை மலை மலையாக கொட்டுவேன் இது அல்லாஹ் சுபான் நியதி இவ தான் பாதுகாப்பு பெற்றிருக்கின்றோம் அவர்களுக்கு பொழியும் மலையிலே நாமும் நலைந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒரு கட்டம் வரும் அல்லாஹ் மகனுவத்தாலா அவர்களுக்கும் தடுத்து விடுவான் உங்களுடைய பாவங்களின் காரணமாக பஞ்சங்கள் பரவிவிடும் பீடிக்கப்படுவீர்கள் அந்த நேரம் கரம் உயர்த்தினாலும் கூட கபூல் செய்யப்படாத ஒரு நேரம் வரும் அதற்கு முன்னால் உயர்த்துங்கள் கரங்களை நெருங்குங்கள் என்னிடத்திலே நீங்கள் பச்சாதாசப்பட்டு என்னை அணுகுங்கள் சம்பூர்ணமாக தலா கொடுங்கள் ஒரு சிறிய இன்பத்துக்காக வேண்டி நிரந்தரமான துன்பத்தை அனுபவிக்க தயாராக இருக்கிறாயா சிறிய இன்பத்துக்காக வேண்டி நிரந்தரமான சொற்க இன்பத்தை துறப்பதற்கும் இழப்பதற்கும் நீ தயாராக இருக்கின்றாயா இதனால கண்டியமானவர்களே இபுனு முபாரக் அப்துல்லா இபுனு முபாரக் ரஹமத்துல்லாஹி அலைஹி இமாம் புகாரியுடைய கூறுகின்றார்கள் رأيت الذنوب رأيت الذنوب تميت القلوب وقد يورث الذل இது மானுஹா நான் பாவத்தை காண்கிறேன் அது உள்ளங்களை மரணிக்க செய்கின்றது சில சந்தர்ப்பங்களில் அது இழிவை உருவாக்கி விடுகின்றது எப்பொழுது மனிதன் அதை ஒரு இதுமானாக ஒரு மயக்கமாக பாவத்திலே மூழ்கி என்னை யார் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுக்கு பயப்படாதவன் மனிதன் கூட பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை அல்லாத ஒரு மயக்கமான கோதையான நிலைமைக்கு விழுக்காட்டப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரப்போகின்றது இதனால் அவனுக்கு இழிவு காத்து கொண்டிருக்கிறது துனியாவிலும் இழிவு அடைவான் ஆகராவிலே ஏற்படும் இழிவை மற்றீடு செய்ய முடியாது பாவங்களை விட்டு விடுவது அது கல்வியை உயிர்ப்பிக்க செய்யும் யார் யார் என்னென்ன பாவத்துல மாட்டிக்கொண்டிருக்கிறோமோ சிக்கி கொண்டிருக்கிறோமோ உடனே விட்டு விட்டு உடலுக்கும் உயிருக்கும் புத்துணர்வு கொடுப்பதற்கு உடலுக்கும் உள்ளத்துக்கும் உற்சாகம் வழங்குவதற்கு தயாராகிவிட வேண்டும் அப்பொழுது தான் உடம்பு மாள்கள்ல இன்பத்தை காணும் அப்படி இல்லாத உடம்புக்கு ஒரு நாளும் திலாவத்துடைய இன்பம் கிடைக்க மாட்டாது அப்படி இல்லாத கண்களுக்கு ஒரு நாளும் சகஜித் இருக்கும் இன்பம் கிடைக்க மாட்டாது அப்படி அல்லாத உடம்பு ஒரு போதும் இரா தொழுகையில லயிக்க மாட்டாது என்கிறத நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் இதனால கடியமானவர்களே அந்த தற்கு துணு பாவத்தை விட்டு விடுவதில் தான் ஹயாத்துல் குலூப் உள்ளங்கள் உயிர் பெறும் என்கிறத மறந்துவிடக் கூடாது இதனால தான் உன்னுடைய நப்சுக்கு ஆக சிறந்தது அந்த பாவத்துக்கு நீ மாறு செய்யறது பாவத்துக்கு பாவம் செய்வோம் பாவத்துக்கு பாவம் செய்வோம் அப்படி என்றால் என்ன பாவமே நீ என்னை தூண்டுகிறாயா பாவத்துக்கு நான் உன்னை தட்டி விடுகின்றேன் ஏன் உன்னை தட்டி விடுவது தான் என்னுடைய மீழ்ச்சி இருக்கின்றது அப்படி இல்ல ஜெசாவு செய்யாத்தின் இல்லா செய்யா உங்களுடைய பாவத்துக்கு பாவம் தான் இதனால தான் கூறப்படுகின்றது ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டான் என்றால் அடுத்து இன்னும் ஒரு பாவம் செய்வது அந்த முதலாவது பாவத்துக்கு இவன் தண்டனை அனுபவித்து விட்டான் ஒருவன் நன்மையை செய்து விட்டான் அடுத்தது பின்னால ஒரு நன்மையை செய்யும் பாக்கியம் தொடர்ந்து கிடைக்கிறது என்றால் முதலாவது நன்மையை ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு அடையாளம் என்று அறிவாளிகள் கூறுகின்றார்கள் அதே மாதிரி ஒரு பாவம் செய்துவிட்டு அதற்கு சௌபா செய்யாமல் பொருட்படுத்தாமல் யாக்குபுகாசையாக்கும் அதனை தொடர்ந்து இன்னும் ஒரு பாவம் நடைபெறுகின்றதா முன்னைய பாவம் உன்னை இன்னும் ஒரு பாவத்தை செய்ய வைக்குது அதன் பின்னால தொடர்ந்து நீ செய்து விடுவாய் இறுதியிலே உன்னுடைய உள்ளம் மரணித்து விடும் அது அடைந்து விடும் ஹசரத் இப்ராம் அவர்கள் சொல்கிறார்கள் இன்னலி செய்யாசி சௌதா இந்த செய்யாத் என்ற பாவத்துக்கு இருள்கள் இருக்கின்றது மேலும் இன்னலை செய்யாசி சவாதன் அந்த பாவத்துக்கு ஏற்படும் இருளின் பிரதிபலிப்பு தான் முதலாவது உன்னுடைய முகத்துல காட்டும் சவாதன் நல்லோருடைய சான்றோர்களுடைய தகுவாவுடையவர்களுடைய முகத்தில் இருக்கும் பிரகாசத்தை அல்லாஹ் சுபஹன் பறித்து விடுவான் அத்துடைய வல்லுள் மசன் கபர் கபுர்ல உனக்கு ஒரு இருள் வந்து சேர்ந்துவிடும் அந்த இருளை சமாளிப்பதற்கு நீ துனியாவுல ரப்பு மசாலா என்னென்ன விடயங்களை அருமையிலாயம் செல்லலாம் அழகி செல்லும் அவர்களின் மூலமாக பிறப்பித்து இருக்கின்றானோ அதனை கட்டளையாக அதனை கடமையாக எடுத்து நடப்பதில் தான் தங்கியிருக்கின்றது அந்த இருளை சமாளிப்பதற்கு இந்த முழு உலகமும் சேர்ந்தாலும் கூட சாதிக்க முடியாது அது இஸ்ராயில் இறக்கப்பட்டாலும் முன்கர் நகீர் இறக்கப்பட்டாலும் ரசீப் அசீப் கருணை கொண்டாலும் அந்த இருளை யாராலும் நீக்க முடியாது அது அல்லாஹ் சுபானுவசாலா அவனுக்கென்றே சாட்டிவிட்ட பயங்கரமான இருளா இருக்கும் இது பாவத்தின் உடைய விளைவினால் கபுர்ல இருளே மூழ்க வேண்டி வரும் உடம்புல ஒரு சோர்வு ஏற்பட்டுவிடும் சிலருக்கு ஆமால்கள் செய்ய முடியாது இவ்வாதத்துகள் அவர்களுக்கு மலை புரட்டுவதை போல கடினமாக இருக்கின்றது அதற்கு காரணமே பாவம் தான் உடம்பு பாவம் செய்வதற்கு தான் உற்சாகத்தை ஊட்டுகிறது என்றாலும் கூட அது நன்மை செய்வதற்கு சோர்வை ஏற்படுத்துகின்றது அவன் பெரிய பொடி பில்டரா இருக்கிறான் பார்ப்பவர்கள் அவர்களுடைய அவனுடைய மசல்கள் கண்டு ஆச்சரியம் அடைகிறார்கள் அவன் அதனை எல்லோருக்கும் பார்ப்பதற்கு காட்சியாகவும் அளித்துக் கொண்டிருக்கின்றான் என்றாலும் கூட இவன் காலையில சுபகு நேரம் அசான் சொல்லும் பொழுது பெட்ஷீட்டை அகற்றிவிட்டு எழும்புவதற்கு தைரியம் இல்லை இது பாவத்தினுடைய விளைவு தான் எனவே பலசாலி இரும்பு தூக்குறாய் ஆனா சுபகுடைய நேரத்துல உன பெட்ஷீட்டை அகற்றி கொண்டு மசிதை நோக்கி போவதற்கு உனக்கு பலம் இல்லை என்றால் உன்னுடைய இந்த வெயிட் லிப்டிங்னால அவனுடைய இந்த எக்ஸசைஸினால எது கிடைக்க போகின்றது இவைகளை நாள மறுமையிலும் கபுர்லையும் புழு பூச்சிகளுக்கு ஆகராயுடைய நெருப்புக்கு இரையாகும் என்பதனை மறந்து விடாதே உடம்புல சோர்வை ஏற்படுத்துவது பாவம் தான் மேலும் உன்னுடைய மாபெரும் குறைபாட்டை உண்டு பண்ணும் இன்று அலைகிறார்கள் நாயை போல திரிகிறார்கள் என்றாலும் கனவுகள் நனவாகாமல் காடல் நீராக மாறிக்கொண்டே இருக்கின்றது எந்த ஒரு விஷயத்தையும் கரை சேர்க்க முடியலையே அவன் சிக்கிக் கொண்டான் அங்கலாய்க்கின்றான் யாரும் செய் சாய்ப்பதும் கிடையாது அல்லா செய் சாய்ப்பதற்கு வைக்கவில்லை காரணம் என்ன உன்னுடைய பாவம் தான் அல்லாஹ் ரிஸ்கிலே நெருக்கடியை ஏற்படுத்துகின்றான் என்றால் அது உன்னுடைய பாவத்தின் பிரதிபலன் படைப்பினங்களுடைய உள்ளத்திலே உன்னை பற்றிய ஒரு நெருப்பையும் கோபத்தையும் அல்லா சுபானுவ ஏற்படுத்துவார் என்கிறதையும் அங்கே இபுன் அப்பாஸ் ரவி அல்லாஹு சலாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த அடிப்படையில கடிவான சகோதரர்களே இந்த பாவத்துக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் பாவம் தான் மறதியை உண்டாக்குகின்றது இறுதியிலே அவனிடத்தில் இருக்கக்கூடிய இனிமை சம்பூர்ணமாக பறித்து விடுகின்றது அவன் எல்லா சந்தர்ப்பங்களிலும் மறதியில் ஆழ்ந்து விடுகிறான் இது பாவம் என்று தெரிந்தும் கூட செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு உண்டாகிறான் என்றால் தெளிவான சகோதரர்களே இதை போன்ற ஒரு மருதி மறதி எதுவாக இருக்க முடியும் இது காபிர்களுடைய மறதி இது யூதர்களுடைய மறதி பரான் ஹதீசை விளங்கியவர்களுடைய மறதி இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலை ஏழு வயதில் கொரானை மனநமிட்டவர்கள் பத்து வயதை மோசா மாளிகை மரணம் மோசாவிலே பனிரெண்டாயிரம் ஹதீஸ்கள் லுகாவுல சிக்குக தேடுவதற்கு முன்னால் அரபு பாஷையில தேர்ச்சி பெற்றவர்கள் ரசூல்லா சல்லா அவர்களுடைய வம்சா வழியை சேர்ந்தவர்கள் அவருடைய தாயின் முயற்சியில அவர்கள் மாபெரும் அறிஞராக மாறினார்கள் இவர்களுடைய ஞாபகத்துக்கு உவமை கூறுவதற்கு உதாரணமே கிடையாது அப்படியா கொண்டவர் ஒரு தடவை வந்து எனக்கு கொஞ்சம் மறதி ஏற்படுகின்றது முறைப்பாடு செய்தேன் என்னுடைய உஸ்தாத் இடத்துல மாசி பாவத்தை விட்டுவிடு என்று அவர் எனக்கு வழிகாட்டினார் வசிய செய்தார் ஆசி என்கிறது அல்லா சுபானுடைய இருந்து வரக்கூடிய ஒரு பிரகாசம் அந்த பிரகாசம் பாவிகளுக்கு கொடுக்கப்பட மாட்டாது இதனால தான் இன்று மதாரிஸ்களை பார்த்து வீணானது அங்காங்கே மூளை முடுக்கள் எல்லாம் உருவாயிருக்கிறது என்று அறிவற்றவர்கள் பேச ஆரம்பிக்கின்றார்கள் காரணம் அவன் அந்த நூறை விட்டும் பேர்க்கெடுக்கப்பட்டு விட்டான் எங்கே ஆரம்பித்தால் என்ன எல்லா மூல முடுக்குகளையும் உருவாக வேண்டும் என்பது தானே அல்லா சுபானுடைய நோக்கம் நீங்க விரும்பியோ விரும்பாவிட்டாலோ மார்க்கம் அனைத்தும் அல்லா என்று ஒருவனுக்கே ஆகிவிட வேண்டும் எல்லா மார்க்கங்களும் என்று சங்கமிக்க வேண்டும் இதுதான் அல்லாவுடைய நோக்கம் இதற்காக என்னென்ன முறையில எளிமையான வடிவத்துல எங்கெங்கெல்லாம் முயற்சிகள் நடக்கின்றதோ அவைகள் அனைத்துமே பிரகாசங்களை பாதுகாப்பதற்கு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இந்த பிரகாசம் உள்ளத்திலிருந்து நீங்கியவர்கள் தான் அவ்வாறு இழி வார்த்தைகளையும் மூடத்தனமான சொற்களையும் உபயோகிப்பார்கள் இந்த அடிப்படையில கனிவானவர்களே இந்த பாவங்கள் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டிருக்கின்றது நாம் புத்தி பெறுவோம் ஹசரத் ஆயிஷா அலி அவர்கள் சொல்கின்றார்கள் خلي الذنوب صغيرها وكبيرها فهو التقى وصنع كما وصنع அதாவது நீ சின்ன பாவங்கள் பெரிய பாவங்கள் அனைத்தையும் விட்டுவிடு சின்னது பெரியது எல்லாமே விட்டு விடுவது தான் பகுவத்துகா தக்குவா என்று பெயர் கூட பெறும் அளவுக்கு பேணுதலான அந்தத்தில் இருக்கும் தானே என்று அற்பமாக மதித்து விடாதே ஒரு வெறுமனை காட்சி தானே அற்பமாக மதித்து விடாதே ஒரே ஒரு பார்வை தானே அற்புமாக அவன் மதித்து விடாதே அது ஒண்ணு நரகத்தின் உடைய பயங்கரமான இருளே கொண்டு போய் சேர்த்துவிடும் அது பாதாளத்திலே உன்னை போட்டுவிடும் ஒன்று நீ அந்த பாவத்துல தவிர்ந்து கொள்றதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன் பாவத்துல நீ மூழ்காம இருப்பதற்கு உதாரணம் சொல்கின்றேன் அந்த முட்கள் நிறைந்த பூமியில ஒரு மனிதன் அது குத்தி படாம யரா கண்ணுக்கு காணக்கூடியதில இருந்து தன்னை தப்பித்து ஆடைகளையும் பாதுகாத்துக் கொள்கிறான் உடம்பையும் பாதுகாத்துக் கொள்றான் அந்த முறையில நடந்து கொள் எந்த ஒரு சிறிய பாவத்தையும் இழிவாக மதித்து விடாதே இன்னல் ஜிபால மினல் ஹசா இந்த பெரும் பெரும் மலை குன்றுக்கள் கூட சிறு சிறு கொடிக்கற்களின் மூலமாகத்தான் உருவாகிருக்கின்றது என்று ஹசரத் என்று அல்லாஹாலா அவர்கள் பாவத்தை விட்டும் தவிர்த்து கொள்வதற்கு ஒரு முட்கள் விரிக்கப்பட்ட பூமியில உன்னுடைய உடலும் உடம்பும் உன்னுடைய ஆடைகளும் அதிலே சிக்கிக் கொள்ளாது பாவத்தை கண்டு நீ தவிர்ந்து இது இதுதான் வழி என்று சொல்கின்றார்கள் என்றால் கழிவான சகோதரர்களே அந்த பாவத்தினுடைய விளைவை கொஞ்சம் பாருங்கள் அது இப்பொழுது பல வாயில்கள் திறந்து நம்மை அழைத்துக் கொண்டிருக்கின்றது நெருங்கி விடாதீர்கள் அவைகளுக்கு பதில் கொடுத்து விடாதீர்கள் சிலர்கள் அந்த வாசல்களை திறந்து கொள்வதற்கு பேராசை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் தன்னுடைய கையிலே தழுவும் சில சாதனங்கள் இவைகளை பற்றி ஏராளமாக பேசப்படுது அதனால் நான் இவைகளை விரிவாக அந்த இழிவான விஷயங்களை மேலும் சொல்ல விரும்பல்ல கடிமானவர்களே அந்த சாதனங்களை பாவியங்கள் தாராளமாக தேவையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்றாலும் அது முட்களும் கூட இருக்கிறது அந்த பாதையில போய்விடாதீங்க சிக்கிக் கொள்ளாதீங்க எந்த ஒரு முள்ளும் உங்களை வந்து குத்திவிடக் கூடாது அதனுடைய விஷம் ஏறிவிடக் கூடாது உலகம் அது இன்று குளோபலைசேஷன் ஆக்கப்பட்டு கொண்டு காலங்கள் நேரங்கள் எல்லாம் சுருங்கி கொண்டு வருகிறது கையாமத்து நாளைக்கு நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் சில விடயங்களை துரிதமாக செய்து கொள்வதற்கு அந்த சாதனங்கள் இன்றி அமையாதது என்றாலும் கூட அது உங்களை அழித்துவிடக்கூடிய சாதனமாக ஆகக்கூடாது அதனை நீங்கள் தான் அடிமையாக்கிக் கொள்ள வேண்டும் உங்களுடைய சேவைக்கும் ஆக்ராவுக்கும் என்கிற இந்த உதாரணத்தின் மூலமாக எங்களுக்கு சொல்லி காட்டப்படுகின்றது பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலேஜ் அவர்கள் சொல்கின்றார்கள் லவ் மா அசௌ மக்கள் அல்லா சுபான் கண்ணியத்தை பற்றி கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிப்பார்கள் என்றால் ஒருபோதும் அவருக்கு அவனுக்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள் இன்று அல்லாவுடைய கண்ணியம் உன்னுடைய உள்ளத்துல இல்லாததுனால தானே அவனுக்கு மாற்றம் செய்கிறாய் பாவம் செய்கிறாய் இரவுகள் கால்கள் வீங்கிய நிலைமையில் சுஜூதுலையும் செய்யாமலையும் கழிந்தது ஆனால் இன்று கண்கள் கோவக்காயை போல ஆகும் நிலைமையில் உன்னுடைய உடம்புகள் அனைத்துமே விலகீனம் அடையக்கூடிய நிலைமையில் நீ விபச்சாரிகளுடன் இரவு கழித்துக் கொண்டிருக்கிறாய் யாருடைய கதைக்கிறாய் ரப்ப உன்னை முனாஜா செய்வதற்கு அழைக்கிறான் இரவுல எலும்பு ஆனால் இன்று நீ இரவுல எதற்காக எழுந்தாய் நோயை சேர்த்துக் கொள்வதற்கும் விபச்சாரிகளோட கதைத்து இன்பம் பெறுவதற்கும் இரவு ராணிகளை பார்த்து ரசிப்பதற்குமா அந்த சகாபாக்களை பார் ஜபி தூணல் இறம்பியின் அவருடைய இரவு சுஜூதிலையும் கியாமுலையும் கழிந்தது அவர்கள் ராத் எடுத்தது கியாமுல ரெண்டு காலையும் பேலன்ஸ் பண்ணி நின்று கொண்டிருப்பார்கள் நீண்ட ஆயத்துகள் சூறாக்கள் பாதத்துல ஒரு பாரத்தை ஏற்படுத்தும் பொழுது ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும் பொழுது ஒரு பாதத்தை இலகுவாக்கி கொண்டு அடுத்த பாதத்துக்கு அவர்கள் பலத்தை கொடுத்து கொஞ்சம் ராகத்தை எடுப்பார்கள் அந்த பாதம் அங்கே கஷ்டத்தை ஏற்படுத்தும் பொழுது இந்த பாதத்தை இலகுவாக்கி அடுத்த பாதத்துக்கு அவர்கள் பேலன்ஸை கொடுத்து அல்லாவுடைய கொரானை திலாவ செய்தார்கள் நோக்கி இருந்தது பார்வை சஜிதாவுடைய இடத்திலே இறுதியிலே அவர்கள் கொஞ்சம் ஆரோக்கியம் எடுக்கிறது கொஞ்சம் ராகத்து எடுக்கிறது அந்த சஜிதாவுக்கு போற நேரத்துல தான் அசான் ஒழிக்கும் வரைக்கும் ரப்பு சுபகனுடைய சிந்தனையில ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் இன்று அப்படி இன்பம் காணக்கூடியவர்களை காண முடியாமல் இருக்கின்றது அன்பான சகோதரர்களே நானும் நீங்களும் அந்த இன்பத்தை எப்பொழுது பெறுவோம் இந்த பாவங்களுக்கு விடுதலை கொடுக்கும் பொழுதுதான் அவைகளுக்கு தலா சொல்லும் பொழுதுதான் என்ற ஒரு முக்கியமான சரப்பு சாலி சொல்றார் இத்தகைய ஐயக்கூன் அல்லா அகுவன பின்ன அகுவனன் நாளிரீன இலை நீ அல்லாஹ் மகனுவத்தாலாவ பயந்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு மக்கள் பார்க்கிறார்கள் அவர்கள் பார்க்கிறார்கள் என்று விட்டு விடுகின்றாய் பாவத்தை இந்த நேரத்துல நீ அந்த பார்க்கும் மனிதனை விட அல்லாவை இழுவாக்கி விட்டாய் இந்த அளவுக்கு உன்னுடைய பாவம் உன்னை மறதியிலே போட்டு விட்டது எப்போ அந்த தக்குவா அந்த பயம் உன்னிடத்திலே வரப்போகின்றது தெளிவானவர்களே இதனால தான் ஹாலி புலையால் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள் மா அமிழ்த்து தன்பன் இல்லா வஜத்துஹு நான் ஏதாவது ஒரு பாவம் செய்தேன் என்றால் அதனுடைய பிரதிபலிப்பை என்னுடைய மனைவிக்குள்ளே காண்பேன் என்னுடைய மிருகத்துக்குள்ளே காண்பேன் இன்று வாகனம் எனக்கு வழிபடுவதில்லை நான் ரொம்ப பக்குவத்தோடு தான் அதனை ஓட்டி போனேன் என்ன நடந்ததோ தெரியாது ஆக்சிடென்ட் ஆகிட்டார் யாரோ வந்து தூக்கிட்டதை போல இருந்தது பின்னால் ஆக்சிடென்ட் ஆகிட்டார் இதற்கெல்லாம் என்ன காரணம் கெஞ்சிவாளர்களே இந்த பாவங்கள் தான் காரணம் பக்குவம் உனக்கு துனியாவுடைய விஷயத்தில் அல்லாவ மறந்து எல்லா ஏற்பாடுகளோடும் இருக்கட்டும் எல்லா பிளான்களும் நீ செய்து கொள்ளட்டும் என்றாலும் ரப்ப மறந்து பாவத்தில் ஈடுபடுவாய் என்றால் அந்த பிளான்கள் அனைத்துமே வீணானது இந்த அடிப்படையில் கெடிவான சகோதரர்களே இன்னும் சில குறிப்புகள் சொல்வதற்கு இருந்தாலும் கூட கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்துவிட்டது எனவே ஒரு நாள் வரப்போகிறது ஒன்று என்னையும் உங்களையும் இந்த முயற்சி ஒரு வீணான செல்வத்தை பாவத்தில் ஆழ்த்தக்கூடிய செல்வத்தை தேட வைக்கும் அல்லது மறதியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு வறுமையை உருவாக்கி வைக்கும் அல்லது பயங்கரமான பசாதில் ஆக்கும் ஒரு நோயை கொண்டு வந்து தரும் அல்லது மௌத்தன் முஜிஹிசா ஒரு திடீரென்று ஒரு மௌத்து என்னையும் உங்களையும் வந்து சேர்ந்து கொள்ளும் அல்லது ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு வயோதிப்பம் தட்டிவிடும் அந்த நேரத்தில் கை செய்தப்படுவோம் அப்படி இல்ல திடீரென்று அல்லாவுடைய நாட்டத்துல தெஜால் வந்துடுவான் அவனை சந்திப்பது போன்ற ஒரு மிடுமை தரம் எதுவும் கிடையாது இறுதியில அதுவும் நீங்கள் தப்பித்து விட்டால் கியாமத்து நாள் வரும் அது வரைக்குமா இந்த மறதி எனவே அல்லா சுபான் என்னையும் உங்களையும் இது மின்பருக்கு மாத்திரம் சொந்தமாக்கி விடாமல் நாவுக்கும் சொந்தமாக்கி விடாமல் அல்லாஹ் சுபானுவத்தாலா உள்ளத்தோடு சங்கமிக்க செய்து அமல் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக நம்முடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி அருள் புரிவானாக யாழ்லா இந்த புனிதமிக்க நேரத்திலே உன்னிடத்தில் தொல்வா செய்கின்றோம் இந்த வார்த்தையை நீ கபுல் செய்வாயாக உன்னுடைய பொருத்தத்தை தருவாயாக நல்லோருடைய கூட்டத்திலே எங்களை சேர்த்து அருள் புரிவாயாக யாரெல்லாம் பாவத்தின் மீது வெறுப்பு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களோட சகவாசத்தை ஏற்படுத்துவாயாக ஆமாள்களில் இன்பம் காணக்கூடியவர்களுடன் எங்களுடைய காலங்கள் நிறங்களே கழிக்கிறதுக்கு தோப்பி செய்வாயாக எல்லா நிலைமைகளிலும் செய்த பாவங்களை நன்மைகளாக மாற்றி உயர்தரமான உன்னுடைய சீரான நேரான இஸ்லாமிய பாதையிலே நடைபோடுவதற்கு தோஃபிக் செய்வாயாக ரசோலுடைய சுண்ணாக்களை எங்களுக்கு விருப்பத்தோடு எடுத்து நடப்பதற்கு கிருப்பை செய்வாயாக உங்களுடைய தனிப்பெரும் கிருப்பை கொண்டு எங்களுடைய துவாக்களை கபூல் செய்வாயாக வாக்கு